ஆமா ஆமா ஏத்துக்கலைன்னா அவன் அப்புறம் அதை விட கடைசின்னு அர்த்தம் ஆமா இந்த உடம்போடு துச்சில் இருந்து துச்சில்னா ஒதுக்கிடமா இருக்கான் அந்த உயிர் பின்ன எது எதுனாரு இந்த உடம்புல யார் தெரியுமில்ல மூணு பேர் இருக்கிறான் வாதம் சித்தம் சிலேட்டும் அந்த வாதம் தலை தூக்கணும்னா என்ன பண்ணுவேன் உடம்பெல்லாம் பெருத்து போடும் சார் உடம்பை முதல்ல குறைங்க என்று எம்பிபிஎஸ் சொல்லிடுவார் <laughs> உடம்பு முடிஞ்சது பித்தம் சார் போடும்போது அப்படி மயக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது மயக்கம் வந்துட்டு பித்தம் இந்த ரெண்டுக்கு மருந்து இருக்குது சிலேட்டும் வந்தது தேங்காய் இருக்கா ஏன் உடைச்சி அனுப்பிச்சிட வேண்டியது <laughs> எனவே அப்ப இந்த வீடு யாருக்குரியது தெரியுமா வாதம் பித்தம் சிலேட்டுமேனு மூணு முரட்டு பயிட்ட இருக்குது இந்த முரட்டு பயிட்ட இது ஒன்று குடிச்சிருக்கு எது இந்த உயிர் ஏண்டா ராஜா எத்தனை நாள் தான் அந்த முரட்டு கிட்ட இருப்பேன் அந்த முரட்டு பையில விட்டுட்டு நல்லது தனியா இருக்கப்படாதா அப்படின்னா என்னது வீடு பேருன்னு அர்த்தம் அந்த இடத்துல வீடு பேருன்னு சொல்றேன் மக்கு பருளா அதுக்கெல்லாம் ஒரே என்ன எழுதுறீங்க வேற மாதிரி எழுதினா பேத்தனேன்னு அர்த்தம் பேத்தனேன்னு அர்த்தம் இந்த உலகத்தை வச்சு நான் மெட்ராஸில் இருந்தேன் அங்க வீடு கட்டலையான்னு திருவள்ளூர் கேட்டுட்டு திருவண்ணாமலையிலே ஒரு வீடு வாங்கி போடுன்னு சொன்னார் என்று உட சொன்னீங்கன்னா உனக்கும் திருக்குறளுக்கும் இந்த பிறவியில் ஏழு ஏழு பிறவிக்கும் சம்பந்தம் இல்லை கூப்பிடலாம் கோண்ணுட்டார் மனுஷன் அப்போ இந்த உடம்புல நீ குடியிருக்கிற உயிர் இது உனக்கு சொந்தம் இல்லையாப்பா இந்த வாத பித்த சிலேட்டு வந்தானே திருவள்ளுவர் அதையும் சொன்னார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று இந்த வாத பித்தத்தை சொல்றாரு இந்த வாதமோ பித்தமோ சிலேட்டுமோ ரொம்ப மிகுந்தாலும் நோய் தான் குறைஞ்சாலும் நோய் தான் அந்தந்த எல்லையில இருக்கணும் வாதம் இருக்கிற அளவுக்கு வாதம் பெற்ற ஆடி இருக்கணும் இது சோத்துக்கும் நல்லது சாப்பிட்றதும் சரி ரொம்ப ஒரு ஒரு நாலு இட்லி தான் சட்னி சாம்பார் கிடைச்சதுன்னு அஞ்சுக்கு ஏழு அடிச்ச சாயந்தரம் வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான் சரி நாலு இட்லி இடத்துல சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் ஒரு இட்லி தான் சாப்பிட்டீங்கன்னா பிரசாதம் எங்க போகுதுன்னு பார்ப்பேன் திருவள்ளுவர் விளையாடி இருக்காரு விளையாடி ஆயிரத்தி பத்து சிவசிவ வந்துட்டா பாருங்க எனவே இப்படியெல்லாம் மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாளரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் பாம்பென்ன கங்கை என்ன இவையெல்லாம் தங்கும்படியான சடையுடையவனே பெருளு நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தமேவிய சீர் அருளனே திருப்பெருந்திருக்கின்ற பெருமானி அரியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்றருளாயே இவங்களா போவது ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது இந்த புலால் துறந்து இந்த தவறான பழக்க வழக்க நீங்கி கொஞ்சம் மனசு வைக்கிறாங்க நல்லது இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அவரை முடிஞ்ச உடனே இந்த ஒன்றரை மாசத்துல விட்டதெல்லாம் மீண்டும் முருகாமது என்ன பண்றது அதெல்லாம் விட்டுனுமே திருவள்ளுவர் புலால் உண்ணாமை பாடினார் கல் உண்ணாமை பாடினார் எனவே பாருங்க நம்ம நிறைவான பாட்டு இல்லைங்களா திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் இருந்தவா என்று என் இருந்தவாறு எண்ணி முடிவரை வழங்குறார் என்னன்னு கேட்டா ஐயா இந்த ஒன்பது பாட்டுல என்னதான் நீங்க சொன்னீங்கன்னு கேட்டா சிவ சிவ திருந்துவார் பொடில் சூழ் அப்படின்னாரு வார் பொடில்னா நல்ல நீண்ட நெடிய பொடில் ஒரு பத்து மைல் பதினஞ்சு மைல் வரைக்கும் சோலையா இருக்கும் நல்ல நறுமணம் மிக்க சோலையா இருக்கணும் அது திருந்துவார் பொடில் அந்த மாதிரி சோலையில யாரும் இறங்கி இறங்கி மலக்கழிவுலாம் செய்ய மாட்டாங்க நல்ல சோலையிலாம் வெளியே போகக்கூடாது இல்லைங்களா வெளியே போகிறதுக்குன்னு சொன்னாலே அது ரொம்ப தொலைவான இடங்கள்ல வேற யாரும் வர வரக்கூடாத வர இயலாத அந்த மாநிலத்தில் போகணும் இப்போ நல்ல வேலை அந்த புதுமையானது வந்து லெட்டின் ஒன்று வச்சுட்டோம் பரவாயில்ல சரிங்களா அது மாதிரி போகிறதுக்கோ வர்றதுக்கோ தண்ணியை ரெண்டுக்கும் முதல்ல வாய்ப்பெல்லாம் கிடையாது இப்போ அதனால வச்சுட்டோம் நல்ல வேலை அது வந்து அந்த இடத்துல கூட முடிஞ்சு போகுது அதனால அது ஒரு நல்லது தான் அது ஒரு விதத்தில் இந்த புதுமையில் வந்ததில் அதனால் அந்த அங்கே அந்த நல்ல அருமையா எங்க பார்த்தாலும் சோலைகள் சூழ்ந்து நல்ல மன உடையதா இருக்கும்படியான திருப்பெருந்துரை அங்கே செழுமலர் குருந்த மேவிய சீர் இருந்தவாரின் எனக்கு தொடக்கத்துல காட்சி கொடுத்தியே எங்கே மாண்புமிகு அமைச்சராயிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க போனே அப்படி குதிரை வாங்க போன போது நீ அப்படி தடுத்து ஆட்கொண்டாய் ஆமா நம்முடைய சுந்தரரையும் தடுத்து ஆட்கொண்டார் ஓலைகள் எல்லாம் வச்சுட்டு ஆனா இவரை கொண்டது இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டி தடுத்தாட்கொண்டார் பாத்தீங்களா அவர் கொண்டது அவர் இருக்கிறதுக்கு வந்து யாருக்கு வந்து நம்ம சுந்தரர் கல்யாணம் ஆகிறது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருந்ததுன்னு சொன்னா கெட்டி மேலம் கெட்டி மேலம் அடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அந்த நேரத்துல குறுக்கு சாலை ஓட்டிட்டு வந்து யாரு பெருமாள் வந்துட்டார் இது அப்படி இல்ல இவர் போற நெறியில அவர் வந்து நிக்கிறார் இவர் போற அந்த அந்த அந்த வழியில இவர் வந்து பெருமான் வந்து நின்று காட்சி கொடுத்துட்டு சரிங்களா அதனாலதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி இந்த ஈர்த்துன்னா இந்த உடம்ப வச்சு உள்ளத்தை இழுத்துன்னு அர்த்தம் ஏன்னா அப்படி போறார் இவர் குதிரை வாங்க தான் போறார் அப்படி பார்த்தார் அந்த பெருமான் அப்படியே அந்த திருப்பெருந்துறையில அந்த குருந்த மேவியில அப்படி உட்காந்துருக்கார் சின்னமா பார்த்த மாத்திரல இவர் இப்போ உண்மையா கடமையை செய்யறதுக்கு தான் போறத வந்துகிட்டு இருக்காரு இந்த ஈர்த்துனர் ஈர்த்துன்னா உடம்ப வச்சு உள்ளத்தை ஈர்த்துட்டார் அந்த ஈர்த்து என்னமோ யாரோ பெரிய தான் இருக்கு ஞானியரா இருக்கார் ஆமா நடே நடே நடே அது போயிட்டாரு அப்படி காலில் விழுந்துட்டார் இப்படி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்று சொன்னார் அந்த உடம்ப வச்சு உள்ளத்தை இழுத்தல் ஈர்த்துன்னு அர்த்தம் சிவபுராணத்துல அருமையா கொட்டிருக்காரு அதனால இப்படிப்பட்ட பெருமானி இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்துட்டு ஏசறதுன்னா துன்புற்று துன்புற்று ஒன்று நினைந்து நினைந்து என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்தடைத்தால் உன்னை இப்படி எல்லாம் என்னை ஆட்கொண்ட உன்னை நான் மீண்டும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அது வரையிலே உன்னை அஞ்ச வேண்டாம் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று தானே நான் விரும்பி வேண்டேன்ப்பா வேற என்ன வேண்டேன் அதுதானே எனவே என்றென்று அருந்தவான் இணைந்து ஆதரித்தழைத்தால் நீ என்ன செய்யணும் அலை கூடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுந்து புகு நெறியுதுகான் போதராய் என்றருளாயே அப்படி அழைச்சதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா நேர எழுந்தருளி வரணும் வந்து நான் இங்க திருப்பரந்தூரில் இருக்கிறேன் அப்படி வந்த உடனே என்ன தம்பி என்ன அப்படின்னார் என்ன சாமி வாராஜா கைலைக்கு போலாம் என்று சொல்லி எனக்கு கைலையை காட்டப்படாதா பாவம் சின்ன பிள்ளைதான் இந்த இதில் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர்லாம் சொல்ல முடியாது ஆமா ஊருக்கு அம்மன் அமைச்சர் பெருமானை நோக்க நாம யாரு குழந்தை தானே ஆமா என்னையுமே குழந்தைதான் அதனால எனவே என்ன செய்யணுமா அந்த பெருமான் அலைகாடல்லாதான் நூலே நின்று நீ என்ன பண்ண இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அருமையா பக்கத்துல இந்த திருப்பெருந்துறை பக்கத்துல இருக்கிற அந்த கடல் பக்கத்துல நின்று கொண்டு பொருந்தவா கையிலை தம்பி தம்பி எங்கேயோ போறியாப்பா பாப்பா கையிலாயத்துக்கு பொருந்தவா கையிலை அது சரி எப்படி போறது என்ன புகு நெறியுதுதான் இப்படித்தான்டா தம்பி போகணும் நான் வர்றேன் உங்க கூட அப்படிங்க அப்படிங்களா சரி புகு நெறியுதுதான் இதுதான் இடம் என்று காட்டி என்ன செய்யணும் போதராய் என்றருளே வாடா ராஜா நான் இருக்க முடியுங்கன்னா வாப்பான்னா என்ன அப்படி சொல்லக்கூடாதா பாவம்லவா இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா இதை படித்த திருவாசகம் திருவாசகம் தான் இதான் அருட்பத்து என்ன அருட்பத்து தொடங்கி வச்சிடும் ஏன்னா மணி ஆகுதுலாம் அதனால அந்த அருட்பத்துங்கிற பெருமானுடைய திருவுருளை அப்படியே நினைந்து தனக்கு பெற வேண்டும் என்று பாடிய பாட்டு அந்த அருட்பத்து என்று சொல்லுங்க